வணக்கம் நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் குடியுரிமையை கொண்டுள்ளார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என பல்வேறு நிறுவனங்களும் குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பாகவே இன்றைய நிகழ்ச்சி அமைகின்றது இவ்விடயம் தொடர்பாக மனித உரிமை செயற்பாட்டாளரான ஆர் புஷ்பகாந்தன் எமது நிகழ்ச்சி வாயிலாக அவருடைய கருத்தை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார் குடியுரிமை அப்படிங்கறதுல ஒரு முழு விவரம் தெரியறதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட இதை கேட்கறோம் எங்களுடைய குடியுரிமை வந்து வாக்களிக்கிற நேரம் இந்த குடியரசு நாட்டுல நாங்களும் ஒரு குடிமகனா தேர்ந்தெடுக்கப்படுறோம் இதே தோடத்தூளுக்கு நாங்க தனிப்பட்ட ரீதியில பாதிக்கிற நேரம் உங்க இத இதை உங்க பிரச்சனையை நீங்க தோடத்தோட பாத்துக்குங்கிறாங்க அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த குடியுரிமை வித்தியாசப்படுறதுக்கு காரணம் நாங்கள் குடியல் உரிமைகள் என்ற அடிப்படையில எங்களுக்குள்ள உரிமைகளை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பதை ஏற்று நாங்கள் உண்மையாகவே வேதனைப்பட வேண்டும் வேதனைப்படுவது மாத்திரமல்லாமல் எங்களுடைய குடியுரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் முற்பட வேண்டும் அதற்காக எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் நான் நினைக்கின்றேன் நான் இங்கு இந்த ஒளிப்பதிவுக்கு வந்திருந்த பொழுது அறியக்கூடியதாக இருந்தது பல்வேறான மட்டங்களை சிவில் குழுக்கள் உருவாக்கப்பட்ட ஏற்பாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறு சிவில் குழுக்களை உருவாக்குவதனோட அவங்களுடைய சிவில் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு மிகவும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே இங்கு குடியியல் உரிமை மாத்திரமல்லாமல் அரசியல் உரிமை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதே போல எங்களுக்கு சமூக உரிமைகளை பற்றி பொருளாதார உரிமைகளை பற்றி கலாச்சார உரிமைகளை பற்றி பொதுவாக அனைத்து உரிமைகளையும் தெரிந்து கொள்கின்ற போதுதான் நாங்கள் உண்மையாக முழுமையான உரிமை உரிமைகளை பெறுவதற்கான வழிவகைகளை செய்யக்கூடியதாக இருக்கு சமூக பாதுகாப்பு பெறும் உரிமை அதே போல தொழில் செய்யும் உரிமை சமமான வேலைக்கு சமமான சம்பளம் பெறும் உரிமை தொழில் சங்கங்களை அமைக்கும் உரிமை சுகாதார நலன் பேணுவதற்கும் ஏனைய நலன்களுக்கும் போதுமான வாழ்க்கை தரத்தை பெறும் உரிமை கல்வி பெறும் உரிமை சமூகத்தின் கலாச்சார மற்றும் வாழ்க்கையில் பங்கு பெறுவதற்கான உரிமை என்று பல உரிமைகள் இருக்கின்றன இந்த உரிமைகள் அனைத்தையும் உற்று நோக்குகின்ற பொழுது உண்மையாகவே உங்களுடைய தோட்டத்திலே எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்வி எனவே இவ்வாறான உரிமைகள் சகலத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நிச்சயமாக மனிதன்மை பற்றிய தெளிவையும் அதை பற்றிய அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற போதுதான் ஒரு பூர்ணத்துவம் உடைந்த மனிதனாக மேலெழுவதற்கு நீங்கள் உங்களுக்காக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை எழும் அது மனித உரிமை செயற்பாட்டாளரான ஆர் புஷ்பகாந்தன் நிகழ்ச்சி தயாரிப்பு முழக்கம் ஊடக பிரிவு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்லும் நான் அன்புடன் சைலஜா வணக்கம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்